السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمد للہ الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أن السماوات والأرض كانتا رتقا ففتقناهما وقال النبي صلى الله عليه وسلم تفكر ساعة خير من عبادة سنة أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லா ஜல்ல ஷானபு தாலாவிற்கே உரித்தாக்குக எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅத் தாபீன்கள் சுஹதாக்கள் சாலிஹின்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக்குக கண்ணியத்திற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தலைப்பு குர்ஆன் கூறும் அறிவியல் உண்மைகள் அன்பிற்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே குரானுக்குள்ளே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கியாமத் நாள் வரை என்ன நடக்குமோ என்ன நடக்கவிருக்குமோ அது முழுவதையும் அல்லாஹ் இணைத்துக் கொடுத்திருக்கிறான் வலா ரத்தபுன் வலா யாபிஸ் ஈரமான பொருளையும் அல்லாஹ் விட்டு வைக்கவில்லை காய்ந்த பொருட்களையும் காய்ந்த சருகுகளை கூட அல்லாஹ் விட்டு வைக்கவில்லை அத்தனை ஞானங்களையும் குர்ஆனுக்குள்ளே அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் அர்த்தம் அல்லாஹ் கேட்கிறான் அப்பலா எத்த தப்பருன் குரான் குரானை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா அதுவும் குறிப்பாக இன்றைக்கு கல்லூரி பருவத்தை எட்டி இருக்கிற இளைஞர்களுக்கு நான் சொல்லுவேன் தர்ஜுமத்துல் குர்ஆன் வந்துவிட்டது எல்லா பாஷையிலும் இருக்கிறது ஒரு நாளைக்கு பத்து ஆயத்துக்கள் தர்ஜுமாவோடு இந்த வசனங்களுக்கும் உலகத்திற்கும் என்ன தொடர்பு ஒரு பத்து வசனங்கள் இதற்கும் உலகத்திற்கும் இதற்கும் விஞ்ஞானத்திற்கும் இதற்கும் ஆன்மீகத்திற்கும் இதற்கும் அறிவியலுக்கும் இதற்கும் மருத்துவத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று ஆய்வு செய்யுங்கள் ஆயிரக்கணக்கான கருத்துக்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இதற்குள் புரிய வைத்திருக்கிறார் இன்னைக்கு துப்பறியும் சயின்ஸ் போரன்சிக் சயின்ஸ் ஒரு சயின்ஸ் வந்திருக்கிறது துப்பறியும் அறிவியல் அன்பிற்குரியவர்களே இது குறித்து கூட அல்லாஹ் குர்ஆனினுடைய முதல் வசனத்தை தொட்டு தொடங்கி பேசுகிறார் சூரத்துல் பக்ரா சூரத்துல் பக்கராவினுடைய அத்தியாயத்தின் நோக்கமே துப்பறிவதுதான் துப்பறிவதிலிருந்து அல்லாஹ் இந்த குர்ஆனை தொடங்குவதற்கு காரணம் குர்ஆனையும் நீங்கள் துப்பு தொடருங்கள் அதற்குள் நிறைய கருத்துக்கள் இருக்கிறது ஏன் துப்பறியாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்கும் முகமாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் பக்ராவை ஆரம்பிக்கிறார் ஒரு கொலை செய்கிறார் ஒருவர் கொலை செய்துவிட்டு பக்கத்து ஊரிலே போய் அந்த பிணத்தை போட்டுவிட்டு சென்று விடுகிறார் அன்றைக்கெல்லாம் பலு இஸ்ரவேலர்களின் காலம் மூசா அலிகிஸ்லாத்தினுடைய காலம் இன்றையை போன்ற நவீன விஞ்ஞானங்கள் இல்லை மோப்ப நாய்களை வைத்து கண்டுபிடிக்கிற வழக்கங்கள் அன்றைக்கு இல்லை பக்கத்து ஊருக்கு சென்றால் அவர்களான பரி உம்மின் அவர்கள் சத்தியம் செய்கிறார்கள் இந்த கொலைக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்னென்னவோ ஆய்வு நடத்துகிறார்கள் கடைசியில் கொலையாளியை கண்டுபிடிக்கவில்லை கடைசி கட்டமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வருகிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமும் துப்பு துலக்குகிறார்கள் அவர்களுக்கும் கொலையாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை கடைசியில் இடத்திலே கேட்கிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான் ஒரு மாடு இருக்கிறது அந்த மாட்டை விலை கொடுத்து வாங்குங்கள் ஓட்டி வந்து விடாதீர்கள் ஏன்னா நம்மால பொதுவாகவே பனு இஸ்ரவேலர்கள் கொஞ்சம் வித்தியாசமான வில்லங்கமான ஆளு காசு கொடுக்காம என்ன கிடைக்கும் ஈஸியா பார்ப்பான் அதனால் விலை கொடுத்து வாங்க வேண்டும் அந்த மாட்டை பிடிக்கிறவங்களாட்டி மூசா அலிகி சலாத்தவன் படுத்தின பாட்டு அல்ல குர்ஆனிலே சொல்லுகிறான் அந்த மாட்டை கொண்டு வந்துருங்க மாடு எங்க இருக்குன்னா மாடு இந்த இடத்துல மேய்து அந்த இடத்துல நிறைய மாடு மேயுது அது எப்படி இருக்கும்னா கேட்க கேட்க அல்ல கஷ்டத்தை கொடுத்தான் அது மஞ்சளாகவும் இருக்காது சிறப்பாகவும் இருக்காது எல்லா மாடு அப்படித்தானே இருக்குன்னா மஞ்சளாவும் இல்லையே ஒரு மாதிரியாத்தானே இருக்கு எல்லா மாடு அப்படித்தானே இருக்குன்னா கடைசியில மூசா அலஹி சலாத்து வசலாம் அன்னவர்கள் அதற்கு அடையாளம் சொல்லி அந்த மாட்டை கொண்டு வந்து அறுத்து அதனுடைய நாவை எடுத்து அடிக்கிற பொழுது அது சொன்னது இவனு அம்மி அந்த பிணத்தின் மீது அடிக்கிற பொழுது சொன்னது உன் சச்சா மகன் தான் என்னை கொலை செய்தான் இப்ப துப்பறிதல் என்பது விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது குர்ஆன் சொல்லுகிறது ஒரு மிருகம் பார்த்தால் கூட அந்த மிருகத்தில் இருந்து அதனுடைய ஜீனை எடுத்து யார் கொலையாளி என்று சொல்லுகிற ஒரு முறையை குர்ஆன் சொல்லுகிறது இன்னும் விஞ்ஞானம் அவ்வளவு தூரம் செல்லவே இல்லை மனுஷன் பார்த்து சொல்றதல்ல கேமராவிலே பதிவான விஷயங்களை வைத்து கண்டுபிடிக்கிற முறை இன்றைக்கு நடக்கிறது இதையெல்லாம் தாண்டி அந்த கொலையை அந்த மாடு பார்த்தது அவனிடத்தில் இருக்கிற ஆடையில் ஒட்டி இருந்த புல்லை சாப்பிட்டது கொலையாளியின் அருகே சென்று அதனால் அதனுடைய கொலையாளியோடு அதற்கு ஒரு தொடர்பு நாவின் மூலமாக கிடைத்தது இந்த நாவை வைத்து அல்லாஹ் ரபுல் கண்டுபிடித்து விட்டார் எவ்வளவு ஆழமான விஞ்ஞானத்தை அல் குர்ஆன் அழகாக எடுத்துச் சொல்கிறது ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் எல்லாம் இருக்கிறது குர்ஆனை ஆய்வு செய்வதற்காக வேண்டி ஒரு தனி ஆய்வு நிலையம் இருக்கிறதா என்றால் இல்லை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்முடைய பிறப்பின் அமைப்பை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது குர்ஆனிலே வியந்து நிற்கிற அமைப்பிலே அல்லாஹ் சொல்லுகிறார் இன்றைக்கு உலகம் சொல்கிறது ஒரு உயிருக்குள்ளே ஒரு மரபணுவுக்குள்ளே குரோமோசோம்கள் குரோமோசோம்கள் இருக்கிறது அதற்குள்ளே டிஎன்ஏ இருக்கிறது அதை ஏணிப்படுகை போன்று நீளமான அமைப்பை கொண்டது அது ஒரு ஆளுக்குள்ள ஒரு இந்த டிஎன்ஏ என்பது ஆறு அடி கொண்டது ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏக்களை எல்லாம் ஒன்றாக வைத்தால் தொண்ணூத்தாறு கோடி கிலோமீட்டர் இருக்குங்கிறான் ஒரு ஆளுக்குள்ள அல்லாஹ் வச்சிருக்கிற டிஎன்ஏனுடைய அளவு 96 கோடி சூரியனுக்கும் பூமிக்கும் இருக்கிற தொலைவு எவ்வளவு தூரம் நாள் ஆறு மடங்கு அதை பெருக்கிக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி வைத்திருக்கிறானே இந்த ரப்பு ஆணையும் பெண்ணையும் உருவாக்குகிற தகுதியை அல்லாஹ் நுத்துப்பாவாக உயிரணுக்களுக்குள்ளே வைத்திருக்கிறானே எக்ஸ் எக்ஸ் ஆக எக்ஸ் ஒய்யாக ஆக இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே அதுவும் சூரத்துல் வாக்கியாவினுடைய அர்த்தத்தை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு போய் தர்ஜுமாவில பார்க்க வேண்டும் ரொம்ப அழகா அல்லாஹ் பேசுவான் நீங்கள் தும்மும் அடிக்கிற விந்து துளியாக இருந்தீர்கள் உங்களை மனிதனாக நான் எப்படி கொண்டு வந்தேன் சந்ததிகளை எப்படி உருவாக்கினேன் பொறுக்கினேன் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இன்றைய விஞ்ஞானம் சொல்வதை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மிக தெளிவாக பேசுகிறார் இன்னைக்கு ரோபோக்களை வைத்து வேலை வாங்குகிற சூழல்கள் மனுஷனை வச்சு வேலை வாங்க முடியல வேலைக்கு ஆள் இல்லை ஜப்பான் போன்ற இடங்களில் எல்லாம் என்ன அது சம்பளத்தை கூட்டி கேட்காது நம்மால் மாறி போய் நாலு நாளைக்கு வேலை வந்துட்டான்னாக்கா அஞ்சாவது நாள் முதலாளி ஒரு மாறி பார்ப்பான் பரவாயில்லப்பா நீ நல்லா வேலை செய்றியன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா சம்பளத்தை கூட்டி கொடுங்க பக்கத்து கடையில என்னை கூப்பிடுறாங்கன்றான் ஆனால் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் ரோபோக்களுக்கு அந்த நிலை இல்லை இரவு பகலாக இருபத்தி நான்கு மணி நேரமும் வேலை செய்கிற பண்பாடு அதற்கு சொந்தமான பண்பாடு இதை பற்றி அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறார் குரானிலே இது குறித்து அல்லாஹ் பேசுகிறார் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் தூர்சீன மலைக்கு வேதம் வாங்குவதற்காக சென்று விட்டார்கள் மூசா அலைஹி ஸலாம் காலத்தில் இன்னொரு மூசா இருந்தார் ஃபிரௌனிடத்திலே வளர்ந்த மூசா நபி அதே மூசா அலைஹி ஸலாம் காலத்திலேயே ஜிப்ராயில் ஒரு மூசா வளர்ந்தாரு அது ஷைத்தான் ஜிப்ராயில் வளர்ந்த மூசா ஜிப்ராயில் அலைஹி ஸலாத்தினுடைய குதிரையின் கால் புலம்பு பட்ட இடத்திலிருந்தெல்லாம் புற்களும் மூலிகைகளும் முளைப்பதை பார்த்து இந்த மண்ணுக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த மண்ணை ஜிப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குதிரை காலடி மண்ணை கையில் எடுத்து வைத்துக் கொண்டார் மூசா அலைஹிஸ்ஸலாம் வேதம் வாங்க சென்று விட்டார்கள் எல்லோரும் வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காளை கன்றை வணங்குகிற பழக்கம் அவர்களுக்கு இருந்தது அந்த காள மாட்டுக்குள்ள இந்த மண்ணை போட்ட உடனே அந்த மாடு பேச ஆரம்பிக்கிறது அங்க ஒரு ரோபோ உருவாகிறது இது பேசுகிறது சரித்திரம் சொல்லுகிறது எல்லாம் பேசுகிறது இதை பார்த்தவுடன் ஒரு சிலை பேசினால் மற்றவர்கள் உருவார்களா அத்தனை பேர் பின்னாடி போயிட்டான் அன்னவர்களுடைய வரலாற்றிலே அன்றைக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு பொருளை பேச வைத்து இயங்க வைத்தான் முடியும் என்பதை குரான் காட்டுகிறது இதை விட மேலாக இன்றைக்கு கம்ப்யூட்டர் யுகம் எவ்வளவு அழகான செய்திகள் இந்த கம்ப்யூட்டருக்குள்ள சைபர் ஒன்னு என்ற இந்த ரெண்டே ரெண்டு கோட்பாடின் அடிப்படையில் தான் இன்றைக்கு கம்ப்யூட்டர்களுடைய பதிவு இருக்கிறது அல்லாஹ் ரபுல் ஆலமீனும் நம்முடைய பதிவை அவங்க சைபர் ஒண்ணுங்கிறான் முன்கர் நக்கீருங்கிறோம் வலது பக்கம் இருப்பவர் நன்மையை எழுதுகிறார் இடது பக்கம் இருப்பவர் தீமையை எழுதுகிறார் கெராமன் என்கிறோம் காத்திமீன் என்கிறோம் கபருக்குள்ள இருக்கிறவர் முன்கர் நக்கீரு மேல இருக்கிறவர் கிராமன் காத்திவீன் யலமூன நீங்கள் என்னென்ன செய்கிறீர்களோ அது முழுவதையும் இவர்கள் எழுதுகிறார்கள் சிபியுவிலே பதிவான விஷயங்கள் அத்தனையும் பதிவாகிறது நாம் எதையெல்லாம் பதிவு செய்கிறோமோ அது முழுவதும் பதிவாகிறது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உலகத்திலே எதையெல்லாம் பதிவு செய்ய நினைக்கிறானோ அது முழுவதையும் ஒரு பெரிய சிபியுவிலே பதிவு செய்திருக்கிறான் அதுதான் லவ்ஹுல் மஹ்ஃபூல் அல்லாஹ் ரபுல் லவ்ஹுல் மஹ்ஃபூலை குறித்து பேசுகிறார் அதற்குள் இல்லாத விஷயங்களே இல்லை அத்தனையும் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார் இன்றைக்கு உலகம் எப்படி மாறி வருகிறது என்றால் ஒரு காலத்திலே கம்ப்யூட்டருக்கு என்று ஒரு பெரிய ரூம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல கம்ப்யூட்டர் சின்னதா இல்லை ஒரு பெரிய ரூம் இன்னைக்கு நானோ மீட்டர்கள் எல்லாம் வந்துவிட்டது ரொம்ப மெல்லிய அளவில் இன்றைக்கு கம்ப்யூட்டரினுடைய அமைப்புகள் எல்லாம் விரல் நுனிக்கு விரல் நிகத்தின் அளவுக்கு எப்படி கொண்டு வருவது என்று விஞ்ஞானம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது இந்த யுகத்தில் விஞ்ஞானம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது அறிவியல் ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் கம்ப்யூட்டர் எவ்வளவு தாள் அமைப்புல கொண்டு வரலாம் இன்னைக்கு ஐபேடு வேற ஐபேடு வேற எல்லாமே வந்துடுச்சு அதையும் சுருக்கி எப்படி பேப்பர் மாதிரி கொண்டு வர்றது என்று ஆய்வாளர்கள் நினைக்கிறார்கள் மாலிக்யூல் இன்றைக்கு இந்த சிஸ்டம் வேறு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்ன ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள் என்றால் அப்படி மாலிக்யூல் முறை வந்து விட்டால் கேன்சரை பத்தி பிரச்சனை இல்ல ஒரு நுனி அளவுக்குள்ள செல்ல உள்ள தள்ளுனா கேன்சருக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அது போய் தீர்த்து எல்லாம் சரி செய்து விட்டு வந்துவிடும் ஒருவன் மூளையை என்னென்ன வைத்திருக்கிறான் இன்றைக்கு மருத்துவம் எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு ஒருவன் மூளையில் என்னென்ன வைத்திருக்கிறான் என்பதை இவன் ஒரு சின்ன செல்ல உள்ள விட்டு மூளைக்குள்ள இருக்கிற அத்தனை ரகசியங்களையும் எடுத்து இன்னொருவனின் மூளையில் ஏற்றுவதற்கான ஆய்வு இங்கு நடந்து கொண்டிருக்கிறது சின்ன பொருளிலே நிறைய விஷயங்களை உள்ளடக்க முடியும் என்று இன்றைய விஞ்ஞானம் சொல்கிறது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆனையும் இப்படித்தான் ஆக்கியிருக்கிறான் குர்ஆனை குறித்து அல்லாஹ் எவ்வளவு சின்னனாக்கி இருக்கான் தெரியுமா குர்ஆனை குறித்து அல்லாஹ்வே பேசுகிற பொழுது இன்றைக்கு ஹஜரத் அவர்கள் ஓதினார்கள் அல்லவா அல்லாஹ்வே பேசுகிற பொழுது ஏழு கடல்களையும் மையாக்கி மரங்களை எல்லாம் பேனாவாக்கி குர்ஆனுக்கு விளக்கம் எழுதினாள் இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறு உலகத்தில் இருக்கிற எல்லா நீர் நிலையத்தையும் மையாக்கி எழுதினால் கூட குர்ஆனுக்கு விளக்கம் எழுதி முடிக்க முடியாது அப்ப விளக்கம் எழுதுனா எவ்வளவு பெருசா இருக்கும் இப்ப கம்ப்யூட்டரும் எவ்வளவு பெருசா இருந்துச்சு அதை போன்ற பெரிய விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனாக 30 ஜுசுக்களில் சுருக்கி கொடுத்திருக்கிறான் மாலிக்யூல் சிஸ்டத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமின் குர்ஆனாக ஆக்கி இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் ஆனால் இந்த சமூகம் அதை எடுத்திருக்கிறதா சாராக பிழிந்து உலகத்தினுடைய மொத்த கருத்துக்களையும் ஒன்றாக இணைத்து குடும்பமா பொருளாதாரமா அரசியலா ஆன்மீகமா கல்வியா மருத்துவமா தொழில்நுட்பமா விஞ்ஞானமா உயப்பூட்டும் அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் குர்ஆனுக்குள்ளே வைத்திருக்கிறான் இதனால் தான் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள் நான் எழுத நினைத்தாள் அதில் என் அறிவுக்கு ஏற்றவாறு நான் எழுத நினைத்தால் குர்ஆனுக்கு அல்ல சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அல்ல விஸ்மில்லாவுக்கு அல்ல அதில் இருக்கிற பாவுக்கு மட்டும் எழுபது ஒட்டகைகள் சுமக்கிற அளவுக்கு எழுதுவேன் என்றார்கள் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் குர்ஆன் எவ்வளவு பெரிய கடல் அந்த கடல் குறித்து இன்றைய விஞ்ஞானமும் குர்ஆனும் என்ன சொல்கிறது ஆய்வு செய்திருக்கிறோமா இல்லை அதனால படிக்கிற தாலிபாக இருக்கிற காலேஜுகளில் படிக்கிறவர்கள் கண்டிப்பாக குர்ஆனை ஆய்வு செய்யுங்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் பெரிய விளக்கத்தை உள்ளே வைத்திருக்கிறார் இது ஒரு பக்கம் இன்றைக்கு உலகமே வியந்து பார்க்கிறது பிக் பேங் தியரி மகாவெடிப்பு கோட்பாடு எல்லாம் ஒன்றாக இருந்தது வானம் பூமி எல்லாம் ஒன்றாக இருந்தது ஒரு வெடிப்பு ஏற்பட்டது எல்லாம் தனித்தனியாக ஆனது பூமியும் தனியாக ஆனது இது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பெருமானார் சொல்கிறார்கள் வானத்தை பற்றி ஆய்வை பெருமானார் சொல்லுகிறார்கள் அன்ன சமாவாத்தி வல்லார்ல காணத்தா ரத்தக்கா வானம் பூமி எல்லாம் ஒன்றாகத்தான் இருந்தது அதை நாம் தான் தனித்தனியாக பிரித்தோம் எல்லாம் சொல்லி காட்டுகிறார் சூரியன் எப்படி இயங்குகிறது எனக்கு சொல்றான் சூரியன் எப்படி இயங்குகிறது என்றால் கெமிக்கல் ப்ராசஸ் ஒரு ரசாயன மாற்றம் ஐநூறு கோடி ஆண்டுகளாக அது இயங்கி வருகிறது ஒரு காலம் வரும் அதன் இயக்கம் நின்று போகும் அது இயக்குவதை நின்றுவிட்டால் கெமிக்கல் ப்ரோசஸிலே மாற்றம் ஏற்பட்டால் சூரிய இயக்கங்கள் நின்றுவிடும் உலகத்தில் இருக்கிற எல்லாம் அழிந்து போய்விடும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் செல்லல்லாஹ் ஒளிவு செல்லத்திற்கு அல்லாஹ் சொல்லுகிறான் குல்லும் ஃபி ஃபலக்கின் யஸ்பஹூன் அவர் சொன்ன வார்த்தையே ரொம்ப அழகான வார்த்தை அல்லாஹுவினுடைய வார்த்தை குல்லுன் ஃபி ஃபலக்கின் இதை திருப்பி போட்டால் அப்படி வரும் விகடகவி மாதிரி அல்லாஹ் குர்ஆனிலே பயன்படுத்திய வார்த்தைகளிலேயே விகடமாக பயன்படுத்திய வார்த்தை இருக்கிறது குல்லுன் ஃபி ஃபலக் இந்த வார்த்தையை திருப்பி படிச்சு பாருங்க குல்லுன் ஃபி ஃபலக் என்று தான் வரும் விஞ்ஞானத்தை குறித்து மீண்டும் ஒரு முறை பார்க்க வேண்டும் என்பதற்காக ரபுல் அழகாக பேசுகிறார் குல்லுன் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன் லஷம்சி யம்பைலஹா அன் துத்ரிக்கல் கமர் சூரியன் சந்திரனை பிடிக்க முடியாது சந்திரன் சூரியனை பிடிக்க முடியாது அல்லாஹ்வினுடைய அந்த பேச்சின் தொடரே அழகாக இருக்கும் இது அதை பிடிக்க முடியாது இது இதை பிடிக்க முடியாது ஒவ்வொன்றும் அதன் நீள்வட்டத்திலே அழகாக ஓடிக்கொண்டிருக்கிறது என் அத்தாட்சிக்கு இதை விட பெரிய சான்று என்ன இருக்கிறது என்று அல்லாஹ் கேட்கிறார் சொன்ன அல்லாஹ் இதுகும் ஒரு நாள் அழிந்து போகும் லஷம்சு இதுகும் லஹா இதுவும் வஷம்சு சூரியன் அதற்கு என்று குறித்த எல்லையை நோக்கி ஓடுகிறது என்கிறான் அல்லாஹ் அதற்கும் ஒரு எல்லை இருக்கிறது ஒரு நாள் அதுவும் முடிந்து போய்விடும் உலகம் அழிந்து போய்விடும் என்பதை இன்றைய விஞ்ஞானம் இத்தனை கோடி ரூபாய்கள் செலவழித்து கண்டுபிடித்ததை பூமான் நபிகள் கோமானுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் சர்வசாதாரணமாக பேசுவார் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆய்வுகள் நான் அடுத்து சொல்லுவேன் கண்டுபிடிக்க வேண்டிய ஆய்வுகள் என்ன நாம் எதை அனுப்புகிறோமோ அதை திருப்பி அனுப்புகிறது சேட்டிலைட் இங்கிருந்து மேலே எந்த செய்திகளை அனுப்புகிறோமோ திருப்பி அனுப்புகிறது இதை அல்லா சொல்லுகிற பொழுது அழகாக சொல்லுகிறான் வானம் திருப்பி அனுப்பக்கூடியது கடல்ல எது போட்டாலும் நிக்காது திருப்பி கரைக்கு வந்துரும் சொல்லுவாங்க இதை போன்றுதான் வானத்திற்கு நாம் அனுப்புகிற பொழுது நம்முடைய செய்தியை வாங்கி அது மற்றவர்களுக்கு திருப்பி கொடுத்து விடுகிறது அதனாலதான் வீட்டுல உட்கார்ந்து அப்படி அனுப்புனோம்னா அந்த சேனல் இந்த சேனல் இங்கிருந்து செல்போனை தொடு செல்போனை எடுத்து பேசுகிற பொழுது சாட்டிலைட்டுக்கு போய் விட்டு வருகிறது சாட்டிலைட்டை வைத்து உலகத்தில் எங்கு என்ன இடம் இருக்கிறது எந்த இடத்தை நாம் பார்க்க வேண்டும் எல்லாம் நாம் அறிந்து கொள்கிறோமே அதற்கு என்ன காரணம் செல்லுகிற செய்தியை வானம் பிடித்து வைத்துக் கொண்டால் இவன் நிலை என்னாவது போகிற விமானங்களை வானம் பிடித்து வைத்துக் கொண்டால் அனுப்புகிற சாட்டிலைட்டுகளை வானம் பிடித்து வைத்துக் கொண்டால் அல்லா சொன்னா நான் அப்படி இந்த மனிதனுக்கு படைக்கவில்லை வசமா இதாத்திர ரஜ சென்றதை திருப்பி வானம் அனுப்பிவிடும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அண்ணன் பெருமானாருக்கு அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிற விஞ்ஞான உண்மைகள் பூமி எல்லாம் உருண்ட என்று கண்டுபிடிப்பதற்கு முன்னால் கலிலியோப்பட்ட பட்ட பாடு இருக்கிறது அல்லாஹு அக்பர் பூமி உருண்டு என்று சொன்ன காரணத்தினால் ஆன்மீகத்திற்கு ஒத்து வராது என்று கலிலியோவை ஜெயிலிலே போட்டு அடைத்து கடுமையான வேதனை கொடுத்து வேறு வழி இல்லாமல் கஷ்டத்திலே பூமி எல்லாம் உருண்டை இல்லை தட்டைதான் என்று சொல்லி வேறு வழி இல்லாமல் வெளியே வந்தார் ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இது தட்டை இல்லை உருண்டைதான் யூலிஜு லைல பின்னார் வ யூலிஜு நஹார அல்லாஹ் குர்ஆன்ல ஒவ்வொரு ஒவ்வொரு எழுத்துக்களையும் வார்த்தை அல்ல ஒவ்வொரு எழுத்துக்களையும் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து போடுவாங்க அல்லாஹ் எங்கு ஃபா போட வேண்டும் எங்கு வாவு போட வேண்டும் எங்கு சும்மா போட வேண்டும் எங்கு மின் போட வேண்டும் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து அல்லாஹ் இணைக்கிறார் அல்லாஹ் சொல்லுகிறான் இரவை பகலிலே நுழைய வைத்தான் பகலை இரவிலே நுழைய வைத்தான் தட்டையா இருந்தா ஒண்ணு ஒன்னோடு நுழையாது இதுவே இந்த சமுதாயத்துக்கு புரியாதுங்கிறதுக்காக இன்னொரு வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான் யூ கவ்விருள் லைல அலன் நஹார் யு கவ்விரும் நஹார அலல்லை இரவை பகலிலே சுருட்டினான் பகலை இரவிலே சுருட்டினான் கௌருல் அமாமான் இந்த தலப்பாவையின் சுத்துக்கு சொல்லுவாங்க அஜத்துமார் கட்டுற தலப்பாக எப்படி ரவுண்டா சுத்திரமோ அத மாதிரின்னு இன்னும் விளங்காதுங்கிறதுக்காக அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்றான் முழு உருண்டை சைஸ்ன்னு நீங்க பூமியை நினைச்சுக்காதீங்க வல் கொஞ்சம் ஃபுல் உருண்டை கரெக்டான உருண்டைன்னு நினைச்சுக்காதீங்க கோழி முட்டை மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான உருண்டை பூமி என்பதை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹரபுல ரபுல் இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கிறார் குர்ஆன் முழுவதும் நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் சூரியனுக்கு பயன்படுத்திய வார்த்தையை அல்லாஹ் சந்திரனுக்கு பயன்படுத்தவில்லை சந்திரனுக்கு பயன்படுத்திய வார்த்தையை அல்லாஹ் சூரியனுக்கு பயன்படுத்தவில்லை ரொம்ப அழகா கொண்டு போறான் சூரியன் என்பது இயற்கையாகவே பிரகாசத்தை உருவாக்கும் சந்திரன் இயற்கையாக உருவாக்காது சந்திரன் இன்னொன்றிலிருந்து பெற்றுக் கொடுக்கும் பல்புகள் எல்லாம் இன்னொன்றிலிருந்து பெற்றுக் கொடுக்கிறது மற்றதிலிருந்து பெற்றுக் கொடுப்பதற்கு பெயர் நூறு தானாகவே பிரகாசத்தை உருவாக்குவதற்கு பேர் லியா வல்லதி ஜஅல சம்ச லியான் வல் கமர நூரா அல்லாஹ் சொல்லுகிற பொழுதே வித்தியாசப்படுத்துகிறார் இறைவன் சூரியனை லியா ஆக தானே பிரகாசத்தை உருவாக்கக்கூடியதாக படைத்திருக்கிறான் சந்திரனை குறித்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லுகிறான் அல்லாஹ் அது தானே உருவாக்காது சூரியனிடத்திலிருந்து பெற்று உங்களுக்கு பிரகாசத்தை கொடுக்கும் விஞ்ஞானம் என்றால் என்னவென்றே தெரியாத அந்த காலத்திலே பெருமானாருக்கு அல்லாஹ் சொல்லுகிற விஞ்ஞான உண்மைகள் யோசித்து பார்க்கிறோம் இதையும் தாண்டி இன்றைக்கு நியூமெராலஜி இந்த எண்ணியல் முறைகள் எங்க பார்த்தாலும் நம்மால போய் கடைசியில கையை கொடுத்தறனா அல்லது கணக்கு போட்டு பாருங்க அஜத்மார்களை பார்த்தோன்னா அதுல இந்த பால் கிதாப் கணக்கு போட்டு பாருங்க பால் கிதா போட்டால் மோர் கிதா போட்டால் ஒண்ணும் நடக்காது அல்லாஹ் என்ன எழுதி வச்சிருக்கானோ அதான் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் அல்லாஹ் எவ்வளவு நுணுக்கமாக கணக்கு வைத்து குர்ஆனை அமைத்திருக்கிறார் ஹயாத் என்ற வார்த்தையை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஹயாத் என்ற வார்த்தையை நூத்தி நாற்பத்தைந்து முறை பயன்படுத்தி அல்லாஹ் மவுத் என்ற வார்த்தையையும் நூத்தி நாற்பத்தைந்து முறைதான் பயன்படுத்தி இருக்கிறார் துன்யா என்பதை 115 முறை பயன்படுத்தி அல்லாஹ் ஆகிரத் என்பதையும் 115 முறை தான் பயன்படுத்தி இருக்கிறார் துன்யாவில் இருப்பவர்கள் எல்லாம் ஆகிரத்தை நினைக்க வேண்டும் ஹயாத்தில் இருப்பவர்கள் எல்லாம் மௌத்தாக வேண்டும் சரிசமமாக அல்லாஹ் பயன்படுத்துகிறார் மலக்குகள் என்பதை மலாயிக்கா என்பதை 88 முறை பயன்படுத்தி அல்லாஹ் ஷைத்தான் என்பதையும் 88 முறை பயன்படுத்தி இருக்கிறார் மலக்குகளுக்கு ஆப்போசிட் ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கு அல்ல ஒரு மலக்கு ஒரு சைத்தான் அப்துல் காதர் பாய் இருக்கிறாருன்னா அவருக்கு அப்துல் காதர்ங்கிற பேர்ல ஒரு சைத்தான் இருப்பான் அப்துல் காதர்ங்கிற பேர்ல ஒரு மலக்கு இருப்பார் அந்த ரெண்டு பேர்த்துக்கு அடிக்கடி சண்டை நடக்கும் யார் ஜெயிக்கிறாங்களோ இவரை அந்த வழியில கூட்டிட்டு போயிடுவாங்க சினிமாவுக்கு போலாமா வேணாமான்னு இவர் எண்ணும் போது அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்துரும் யார் ஜெயிப்பா பள்ளிவாசலுக்கு போலாம் அப்படின்ட்டு மலக்கு ஜெயிச்சிருவாரு இல்ல இல்ல அங்க போயிடலாம் என்று சொல்லி போயிட்டாக்கா சைத்தான் ஜெயிச்சிருவார் உலகத்திலே நடக்கிற உண்மை பெருமானார் ஸல்லல்லாஹு அழிவு செல்ல மன்னவர்கள் சொல்லுகிறார்கள் மலக்கை எத்தனை முறை அல்லா சொன்னானோ சைத்தானையும் அத்தனை முறை சொல்கிறார் இன்ஃபாக்ட் என்ற வார்த்தையை செலவு செய்தல் என்ற வார்த்தையை எழுபத்தி மூன்று முறை சொன்ன அல்லா ரிலா என்பதையும் 73 முறை சொல்கிறான் யார் இறைவனுக்காக செலவழிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வின் ரிலா இருக்கிறது என்பதையும் 73 முறை சொல்கிறான் அல்லாஹ் முஸ்லிமீன் என்பதை 40 முறை சொல்லுகிற அல்லாஹ் ஜிஹாத் என்பதையும் 40 முறை சொல்லுகிறார் எல்லா முஸ்லிமும் ஜிஹாத் செய்ய வேண்டும் என்று ஜிஹாத்னா கத்தி எடுத்துட்டு போறது அல்ல வாளை எடுத்துட்டு போறது அல்ல நஃப்ஸோடு போராடுவது நச்சு என்ன சொல்லுகிறதோ அதற்கு மாற்றமாக நடப்பது இதையும் அல்லாஹ் நாற்பது முறை சொல்லுகிறார் முகம்மத் என்பதை நாலு முறை சொல்லுகிறார் அல்லாஹ் அத் என்பதையும் நாலு முறை சொல்கிறார் முகம்மது நாலு முறை ஷரி அத்தும் நாலு முறை சலாத் ஒரு நாளைக்கு தொழுகை ஐந்து முறை தொழுகைக்கு அரபியில பேரு செலவாத் குரானில் எல்லாம் சொல்லுகிறான் இதையும் ஐந்து முறை தான் நல்லா பயன்படுத்தி இருக்கிறான் மாதங்கள் ஒரு வருடத்திற்கு 12 முறை ஷுஹூர் என்ற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே 12 முறை தான் பயன்படுத்தி இருக்கிறார் ஒரு வருடத்திற்கு நாட்கள் 365 அல்லாஹ் யோம் நாளுக்கு குறிக்கிற வார்த்தை யோம் இதை குர்ஆனிலே 365 முறை தான் பயன்படுத்தி இருக்கிறார் எண்ணியல் ஆய்வாளர்கள் வியந்து போய் நிற்கிறார்கள் குர்ஆனை எந்த கோணத்திலே பார்த்தாலும் அது விஞ்ஞான கருத்துக்களோடு ஒத்து நிற்கிறதே என்று ஆய்வியல் ஆய்வாளர்கள் எல்லாம் அதிர்ந்து நிற்கிற பொழுது இஸ்லாமிய சமுதாயம் அந்த குர்ஆனை எடுத்திருக்கிறதா என்றால் இல்லை இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டவைகள் இனி கண்டுபிடிக்க வேண்டியவைகள் என்ன கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்கள் உலகம் இவ்வளவு தூரம் விஞ்ஞானத்தை நோக்கி செல்கிறதே கனவு காணாத ஆள் உலகத்தில் எவனாவது இருக்கானா ஹசரத் நான் பிறந்ததிலிருந்து இது வரைக்கும் படுத்து தூங்கும் போது கனவே எனக்கு வந்ததில்லை அப்படி சொன்ன அந்தால் மனுஷனே இல்லை ஏனென்றால் மனிதன் என்றால் கனவு வேண்டும் இன்றைக்கு விஞ்ஞானம் கனவு குறித்து என்ன பேசுகிறது தொடவே இல்லை இன்னும் விஞ்ஞானம் கனவுக்குள்ளே செல்லவே இல்லை கேட்டரிங்கெல்லாம் காலேஜ் வந்துருச்சு வெங்காயத்தை எப்படி உரிப்பது வெள்ளப்பூண்டை எப்படி நறுக்குவது அதை எப்படி இணைப்பது எப்படி உணவாக மாற்றுவது அதை யாருக்கு எப்படி பகிர்வது வலது பக்கம் நின்று வைப்பதா இடது பக்கம் நின்று வைப்பதா அத்தனைக்கும் விஞ்ஞானம் வந்துவிட்டது கனவுக்கலை கல்லூரி வந்திருக்கிறதா அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கனவை கொடுத்தேன் என்கிறான் அல்லம் தனி மின் தவீரில் ஹாரிஸ் இன்னும் ஒரு காலத்தில் வரும் குரான் சொன்னது முழுவதும் உண்மை ஒரு காலத்தில் கனவுகளை கல்லூரி தோன்றும் இன்னும் விஞ்ஞானம் வந்து அதை நோக்கி அடியெடுத்தே வைக்கவில்லை வரலாற்றிலே ஒரு செய்தி ஹாலித் இப்னு சயீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கனவு பார்த்து தான் இஸ்லாத்திற்கே வருகிறார்கள் கனவிலே அவர்களை நரகத்திற்கு இழுத்துச் செல்லப்படுகிறது நரகத்திற்கு இழுத்துச் செல்லப்படுகிறது ஒரு மனிதர் வேகமாக வந்து ஏன் காலிகை நரகத்திற்கு இழுத்துச் செல்கிறீர்கள் என்று நரகத்திற்கு போக விட மறுக்கிறார் கையை பிடித்து இழுக்கிறார் காலை பிடித்து இழுக்கிறார் மலக்குகள் விட்டவாடில்லை இழுத்துச் செல்கிறார்கள் கடைசிகளை இடுப்போடு கையை கொடுத்து சேர்த்து அவரை நரகத்திற்கு விடாமல் தடுத்து இழுக்கிறார் கடைசியில் இந்த காலித் இப்னு கனவிலேயே திரும்பி பார்க்கிறார்கள் அந்த முத்து முகம்மதின் முகம் தெரிகிறது பார்த்த உடனே ஹாலித் முன் சயீத் வியாபார தொடர்பு நாயகத்தை பார்த்ததே இல்லை அபுபக்கர் அலி அல்லாஹோடு வியாபார தொடர்பு ஷாமில் இருந்து வருகிறார் அபுபக்கரே நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் நீ உங்களை விட நல்ல மனுஷன் எனக்கு வேற யாரும் தெரியல அதனால் நீங்கள் தான் விளக்கம் சொல்ல வேண்டும் என்கிற பொழுது நரகத்திலிருந்து தடுப்பதற்கே ரபுல் ஆலமின் ஒரு மனிதரை அனுப்பி இருக்கிறார் என்னையும் தடுத்தவர் அவர்தான் வா என்று அழைத்து சென்று பெருமானார் செல்லல்லாஹு அழிவு செல்லும் அவருக்கு முன்னால் பெருமானாருக்கு முன்னால் நிறுத்துகிற பொழுது காலிது பேசவே இல்லை பெருமானார் என்ன காலிதே நேற்று இரவு உன்னை நரகத்திலிருந்து நான் இழுத்து வந்தேனா இதை இதைத்தானே நீ கனவிலே பார்த்தாய் என்று சொல்லுகிற பொழுது ஒன்றும் பேசாத ஹாலில் அசதல்லா இலாக இல்லல்லா வான்னக்கு ரசூலுல்லா என்று ஏகத்துவத்தை ஏற்ற வரலாறுகள் அதீஸ் நூட்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த கனவு குறித்து இன்னும் ஆய்வே இல்லை ஃபர்கத் ரலியல்லாஹு தஆலா திடீரென்று ஒரு கனவு அல்லாஹ் கேட்கிற மாதிரி கனவு பார்க்க உனக்கு என்ன வேண்டும் கனவிலே அல்லாஹ்வை பார்க்க முடியும் அகலிலே அல்லாஹ்வை பார்க்க முடியும் நிஜத்துல தான் அல்லாஹ்வை பார்க்க முடியாது ஃபர்கத் உனக்கு என்ன வேண்டும் என்று ஒரு கனவு சத்தம் மட்டும் கேட்குது ஃபர்கர் சொன்னார் எனக்கு மன்னிப்பு மட்டும் தான் வேண்டும் உனக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது சொல்லி முடிச்சோன்னு என்னடா வித்தியாசமாக இருக்கிறது விழித்து பார்க்கிறார் ஒன்றும் புரியவில்லை அன்றைக்கு கனவுக்கு என்றே விளக்கம் சொல்வதற்கு மிகப்பெரிய அறிஞராக திகழ்ந்த இப்னு சீரின் ரஹமத்துல்லாஹி தாலாவை சந்திக்கிறார் இப்படி ஒரு கனவு கண்டேனே என்ன அர்த்தம் ஃபப்சிரு பி ரஹமத்தில்லா அல்லாஹ்வுடைய அருள் உனக்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு வஸ்தஇது லி பலா இல்லா அல்லாஹ் இனிமேல் உனக்கு பலாவை முசீபத்தை கொடுக்க ஆரம்பிப்பான் பொறுமையாக இருந்து கொள் உனக்கு ரஹ்மத் இருக்கிறது ஆனால் பொறுமையாக இருக்க வேண்டும் இதுதான் இதற்கு விளக்கம் இதை போன்று ஒரு சில தினங்களில் அவர் பாலஜ் கைகால் முடக்குவாதத்தால் முடங்கி போனார் கஷ்டப்பட்டார் கடைசியில் ஓடு மரணமானார் வரலாறு சொல்கிறது இப்ப கனவு கலை என்ற ஒரு கலை இருக்கிறது மூசா இஸ்லாம் கனவிலே தானே ஆதம் அலிஹிஸ்லாத்து அந்த வாங்க வாங்கினாங்க அதீதுகள்ல வருது புகாரியில வருகிறது திருமதியில வருகிறது இப்னு மாஜாவில வருகிறது கனவு காணுகிறார்கள் மூசா அலி இஸ்லாம் நேர ஆதம் அலி இஸ்லாத்தையும் கனவுல பார்த்தாங்களாம் மூசா அலி இஸ்லாம் இருக்கையிலே கொஞ்சம் ஜதுபான மனுஷன் ஆதம் அலி இஸ்லாத்தை பார்த்த உடனே மூசா அலி இஸ்லாம் முசாபாலாம் பண்ணிட்டு ஆதமை பார்த்து கேட்டார்கள் நீங்க மட்டும் சொர்க்கத்துல ஒழுங்கா இருந்திருந்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் இந்த கஷ்டம் வருமா அல்ல சொன்ன மாதிரி நடந்திருக்க வேண்டியது தானே பாடாப்பட்டு சொர்க்கம் அவ்வளவு கனிகள் இருந்ததே அல்லாஹ் தடுத்த அந்த ஒரு கனி தான் உங்களுக்கு தெரிஞ்சா அம்புட்டை தின்ட்டுக்கிட்டு வராம இருந்திருக்கலாம்ல என்று ஆதம் அலி சலாத் வசலாம் அண்ணவர்களை பார்த்து மூசா அலி இஸ்லாம் லெப்ட் அண்ட் ரைட் வாங்க வாங்கன்னு வாங்குறாங்க ஆதம் அலி இஸ்லாம் அத்தனையும் கேட்டுவிட்டு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தௌராத்து எப்பொழுது படைத்தான் என்று கேட்டார்கள் ஆதம் அலி இஸ்லாம் மூசா அலி இஸ்லாம் சொன்னாங்களா உங்களை படைக்கிறதுக்கு ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் தௌராத் எழுதிட்டான் ஆகவே உங்களை படைக்கிறதுக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி தௌராத்துல அல்ல என்ன எழுதி வச்சிருந்தான் பாத்தியா என்ன எழுதினா அசா ஆதமு ரப்பகு பகவா ஆதம் அந்த கனியை சாப்பிடுவார் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் எழுதி வச்சுட்டானே நான் சாப்பிட வேண்டும் நீங்கள் எல்லாம் வர வேண்டும் நானும் வர வேண்டும் என்று என் மீது என் குற்றம் சொல்கிறாய் மூசா அலஹி சலாத் வசலாம் அண்ணவர்கள் வாபஸ் வாங்குவார்கள் என்று ஹதீஸ் வருகிறது கனவிலே நடக்கிற உரையாடல்கள் இப்ப கனவு கலை என்று ஒன்று இருக்கிறது ஹூமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அன்னவர்கள் கனவு பார்த்து எத்தனை விளக்கங்களை சமுதாயத்திற்கு விளக்கி இருக்கிறார்கள் உகது போர்க்களத்திலே பெரிய சேதம் ஏற்படும் என்பதை பெருமானார் கனவின் மூலமாகத்தானே சொன்னார்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பாங்கு சொல்லப்படுகிறது இந்த பாங்கு கடமையானது கனவின் மூலமாகத்தான் இந்த கனவு குறித்து இன்னும் விஞ்ஞானம் வரவே இல்லை அடுத்து ஒன்று இருக்கிறது ஜின்கள் குரான் சொல்லுகிறது பெருமானார் சொல்லுகிறார்கள் ஜின்கள் என்ற ஒரு இனத்தை குறித்து ஒரு இனமே வாழ்கிறது வாழுகிற இனத்தை குறித்தே இன்னும் விஞ்ஞானம் நுழையவே இல்லை ஜின்களை குறித்து ஏதாவது சொல்லுமா அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்றுவான் கேட்டா விஞ்ஞானத்திற்கு ஒரு பழக்கம் இருக்கிறது தெரியவில்லை என்றால் அது இல்லை என்று சொல்லிவிடுவார்கள் இன்னும் விஞ்ஞானம் குரானை கவனித்து பார்க்கிற பொழுது பிறந்த குழந்தை தான் பிறந்த குழந்தைக்கு என்ன ஞானம் இருக்குமோ விஞ்ஞானம் குரானை கவனித்து விஞ்ஞானத்திற்கு அந்த ஞானம் தான் ஜின்கள் குறித்து எவ்வளவு பேசுகிறது குரான் எவ்வளவு பேசுகிறது அதி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி இடத்திலே வந்து எட்டு ஜின்கள் இஸ்லாமான வரலாறை குரான் சொல்கிறது ஒரு சூறாவுக்கே அல்லாஹ் சூரத்துல் ஜின்னு பேர் வச்சிருக்கிறான் சூரத்துல் ஜின் வரலாற்றில் ஒரு செய்தி பெருமானா செல்லல்லாஹோ அழிவு செல்லம் அன்னவர்களுடைய காலத்திற்கு பிறகு உமர் அல்லாவினுடைய காலத்திலே சாதி இப்னு அபி அலி ரலியல்லாஹுவினுடைய தலைமையிலே உமர் அல்லா ஒரு படையை அனுப்புகிறார்கள் எராக்கை நோக்கி படை செல்லுகிறது அங்கே ஹலவான் என்ற இடத்திலே அந்த படை தங்குகிறது ஹலவான் என்ற இடத்திலே படை தங்குகிறார்கள் தொழுகையின் நேரம் வருகிறது வாங்கு சொல்லப்படுகிறது அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் கப்பத்து தக்மியா என்று ஒரு பெரிய சவுண்ட் கேட்கிறது யாருன்னு பார்த்தா ஒரு ஆளை காணும் அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லா என்று சொன்னால் ஹதா கலிமத்துல் இഖ്ലാஸ் கலிமத்துல் இഖ്ലാஸ் கலிமத்துல் இഖ്ലാஸ் சஹாபாக்கள் அங்கு இங்கு முழிக்கிறாங்க யாரா திருப்பி திருப்பி பேசுறது ஒரு ஆளையும் காணவில்லை அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிற பொழுது புஹைச நபி புஹைச நபி புஹைச நபி நபி வந்து விட்டார் நபி வந்து விட்டார் நபி வந்து விட்டார் இப்படி ஒரு குரல் கேட்கிறது உன்னை காணோம் சகாபாக்களுக்கு எப்படி இருக்கும் ரபுல் ஆலமீனே வசமான காட்டுல வம்பா வந்து மாட்டிட்டமே என்று நினைத்த சகாபாக்கள் எல்லாம் உண்டு சாதிபன் அபி வக்காஸ் எல்லா இடத்திலே சென்றார்கள் இதுவரை கேட்டிடாத குரலாக இருக்கிறது பாங்கு சொன்னா அதுக்கு மேல விளக்கம் வருகிறது யாரென்றே புரியவில்லை சாதிபன் அபி வக்காஸ் ரலி அல்லா அமைதிப்படுத்துகிறார்கள் ஐயால சலா அல் பகா அல் பகா அல் பகா என்று சவுண்ட் வருகிறது அது நிரந்தரமாகட்டும் நிரந்தரமாகட்டும் தொழுகை நிரந்தரமாகட்டும் ஹய்ய அலல் ஃபலா என்று சொன்னால் ஹாதிஹி மக்பூலா ஹாதிஹி மக்பூலா ஹாதிஹி மக்பூலா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படட்டும் ஏற்றுக்கொள்ளப்படட்டும் ஏற்றுக்கொள்ளப்படட்டும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற பொழுது கும் யா ஸுரைப் கும் மலையை பிளந்து கொண்டு ஸுரைப் என்பவர் வெளியே வருகிறார் ஒரு மனிதர் மலைக்குள்ளிருந்து பிளந்து கொண்டு வெளியே வருகிறார் வந்தவர் சொன்னார் அஸ்ஸலாம் அழைக்கும் என்றார் அப்பதான் சாதிபின் அபி வக்காஸ் அடி அல்லாவினுடைய மனசுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் மனுஷர் வர்றாரு எங்கிட்டு இருந்தோ சத்தம் கேட்டுச்சே ஒன்றுமே புரியவில்லையே வந்தவர் சொன்னார் நான் ஈசா அலி சலாத்தினுடைய ஹவாரியின்கள் என்று சொல்லி ஈசா அலி சலாத்தினுடைய உதவியாளர்கள் பனிரெண்டு பேர்களில் ஒருவன் ஈசா அலகி சலாமிடத்திலே எனக்கு நீண்ட நாளுக்காக துவா செய்ய சொன்னேன் நீண்ட ஆயுளுக்கு அவர் ஈசா அலி இஸ்லாம் துவா செய்திருக்கிறார்கள் ஈசா அலி இஸ்லாம் வருகிறவரை ஈசா அலி இஸ்லாம் சிலுவைகளை உடைக்கிறவரை ஈசா அலை இஸ்லாம் பன்றிகளை கொலை செய்கிறவரை நான் இருப்பேன் ஈசா அலை இஸ்லாத்தின் துவாவை பெற்றவன் நான் நான் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் கேட்கிறார் அந்த ஜுரைர் இப்னு சர்மலா கேட்கிறார் நபி வந்து விட்டார்களா இறுதி நபி வந்து விட்டார்கள் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்கிற பொழுது கதமலா அவர்கள் மூத்தாகி விட்டார்கள் கடுமையாக அழுகிறார் கவலைப்படுகிறார் அபுபக்கர் வந்து விட்டார்களா என்று அந்த காட்டுக்குள் இருக்கிற மனிதர் கேட்கிறார் கதுமலா அவர்களும் மூத்தாகி விட்டார்கள் உமர் இருக்கிறாரா ஓ இருக்கிறார் அலை என் சனாத்தை உமருக்கு சொல்லுங்கள் சொல்லிவிட்டு உமரிடத்திலே நேர்மையாக நடக்க சொல்லுங்கள் சில காரியங்கள் நடக்குமானால் உம்மத்தே முகம்மது முகம்மதின் சமுதாயத்தில் ஒரு காரியம் நடந்தால் சில காரியம் நடந்தால் ஃபல் ஹர்ப் உமரை நாட்டை விட்டே ஓடச் சொல்லுங்கள் அந்த நாட்டில் மதீனாவில் இருக்க வேண்டாம் என்று சொல்லுங்கள் சொல்லிவிட்டு சொன்னார் இஸ்தகலர் ரிஜாலு பிர் ரிஜால் அந்நிசா உபின் நிசா ஒரு காலம் வரும் ஒரு காலம் வரும் ஆண் ஆணையே போதுமாக்கிக் கொள்ளுவான் பெண் பெண்ணையே போதுமாக்கிக் கொள்ளுவாள் எனக்கு பொம்பளை எல்லாம் வேணாண்டு ஆண் சொல்லி ஆணையே கல்யாணம் முடிச்சுக்குவான் ஒரு பெண் பெண்ணையே திருமணம் முடித்துக் கொள்ளுவாள் இப்படி ஒரு நிலை வந்தால் உமரை ஓடச் சொல்லிவிடுங்கள் ஐயக்கூனல் வலது கைலா வல் மக்கரு கைவா குழந்தைகள் எல்லாம் பெற்றோரின் பேச்சை மீறுபவர்களாக இருந்தால் மழை உரிய நேரத்தில் பெய்யவில்லை என்றால் மழை உரிய நேரத்தில் பெய்யவில்லை என்றால் உமரை ஓடச் சொல்லுங்கள் ஓ ஜுஹுரிஃபத்தில் மசாஜித் பள்ளிவாசல்கள் எல்லாம் அலங்கார கூடங்களாக மாற்றப்படுமையானால் தல்லம உலமாஹும் லியாக்குல பிஹில் துன்யா அறிஞர்கள் காசுக்காக கல்வியை கொடுத்தாள் கல்வியை காசுக்காக கொடுத்தால் வகரஜல் ஹபி ஒரு முட்டாள் வருவார் கல்வியாளன் அவருக்காக எழுந்து நிற்பான் இப்படி ஒரு சூழல் வந்தாள் கடைசியாக சொன்னார்கள் வட்டியை சரப்பாக சிறப்பாக கருதினாள் சமூகம் வரும் அந்த சமூகம் வட்டியை சிறப்பாக கருதும் வட்டி இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை பேங்கிங் இல்லை என்று சொன்னால் உலகம் இல்லை என்று வட்டியை சிறப்பாக கருதினால் வல் கத்தல கொலையை கண்ணியமாக நினைத்தால் கொலை செய்யறாள்னா பெரிய போஸ்டுக்கு வர முடியும் கண்ணியமாக நினைத்தால் உமரை நாட்டை விட்டே ஓடச் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு புறப்படுகிறார் சவுண்ட் வந்ததே ஒரு சப்தம் கப்பிற்கு தக்பீரா இது யாரின் குரல் என்று ஜுரைபிடத்திலே கேட்கிற பொழுது ஹாதா ஜீன் பெருமானார் செல்லல்லாஹு அழிவ செல்லும் அவர்களிடத்திலே எட்டு ஜின்கள் பெருமானாரை கொண்டு வையத்தானதே தாய்ஃபு நகரத்திலே அந்த ஜின்னில் ஒரு ஜின் தான் எனக்கு துணையாக அரணாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு புறப்படுகிறார் இந்த செய்தியை சாதிபன் அபி வக்காசர் அலி அல்லாஹுத்தாலா உமருக்கு எழுதுகிற பொழுது உமர் அலி அல்லாஹுத்தாலா சொன்னார்கள் சதக்க இது குறித்து பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள் என்பவர் வருவார் ஜுரைப் என்பவர் இருக்கிறார் உலகத்திலே வாழுகிறார் ஈசா அலி சலாத்தினுடைய அவாரியங்களில் ஒருவர் வாழுகிறார் அவருக்கு என் சலாத்தை சொல்லுங்கள் என்று உமர் அலி அல்லாஹ் சொன்னார்கள் சாதிபின் அபி வக்காஸ் அலி அல்லாஹ் 40 நாட்கள் அதே இடத்தில் இருந்து யா சர்மலா யா சர்மலா யா சர்மலா என்று அலறுவார்களாம் ஒன்றும் பதில் இல்லை திரும்பினார்கள் என்று வரலாறு சொல்கிறது இப்ப ஜின்கள் உண்டு ஆனால் அந்த ஜின்களை குறித்து இன்றைக்கு உலகம் எந்த அமைப்பில் இருக்கிறது யோசித்து பார்க்க வேண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே சிலைக்குள்ளே ஒரு ஜின் உள்ளே புகுந்து நாயகம் பொய்யர் நாயகம் பொய்யர் அவர்களை ஈமான் கொள்ளக்கூடாது என்றெல்லாம் சொல்ல ஆரம்பிச்ச உடனே அமர் இப்னு ஆஸ் போன்றவர்களுக்கு எல்லாம் இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க மாதிரி உள்ள ஆளுகளுக்கு எல்லாம் கடுமையான சந்தோஷம் ஆனா சிலை பேசுகிறதே சிலைக்குள்ளே ஒரு ஜின் போய் இப்படி பேசுகிறது மறுநாள் எல்லோரும் அந்த ஜின் சொன்னது நாளைக்கு அரபுலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்களையும் கொண்டு வாருங்கள் முகம்மது பொய்யர் முகம்மது உண்மை இல்லாதவர் என்று நான் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறது அடுத்த நாள் ஊரே கூடி நிற்கிறது ஊரே கூடி நிற்கிறது இந்த நேரத்திலே அந்த சிலை எப்பொழுது பேசும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற பொழுது சிலை பேசுகிறது முகம்மது ஹாதா ஹக் முகமது உண்மையாளர் அவர் சாதிக் அவர் அமீன் அவர்களை பின்பற்றாமல் மற்றவர்களுக்கு வெற்றி கிடையாது என்று பேசுகிற பொழுது மக்கள் எல்லாம் அதிர்ந்து போகிறார்கள் நேற்று பேசினதுக்கு முரணாக இருக்கிறது பெருமானார் செல்லல்லாஹு அழிவ செல்லமன் இது குறித்து விசாரிக்கலாம் என்று புறப்படுகிறார்கள் காட்டின் வழியாக சரியான ஹதீசுகளில் பதிவான வரலாறு ஒரு குதிரையில் ஒருவர் செல்வதை பார்க்கிறார் மனிதரை போன்று தெரியவில்லை பெருமானார் நீங்கள் யார் என்று கேட்கிற பொழுது நீங்கள் யார் என்று கேட்கிற பொழுது நான் தான் முஸ்வீர் நான் தான் முஸ்வீர் ஈமான் கொண்ட ஜின்கள் மனிதர்களில் ஒருவன் நான் அவன் என்னொரு பேரை சொல்லி இந்த ஆளு சிலைக்குள்ளே புகுந்து காஃபிரானஜின் நீங்கள் பொய்யர் என்று சொன்ன விஷயம் எனக்கு கிடைத்தது நான் வேகமாக வந்து அவனை கொலை செய்துவிட்டு நான் மீண்டும் சிலைக்குள்ளே சென்று நீங்கள் உண்மையாளர் என்று சொல்லி வருகிறேன் இந்த ஜின்கள் குறித்துண்டான செய்தியை பெருமானார் சொல்லுகிறார்களே இவ்வளவு உயரிய விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிறதா இல்லை இன்னொரு பக்கம் கொஞ்சம் மேலெருங்கள் மலக்குகளை குறித்து தௌராத் இஞ்சில் ஜபூர் எல்லாம் சொல்லுகிறது குர்ஆனும் சொல்லுகிறது மலக்குகளை குறித்து இன்றைக்கு விஞ்ஞானம் எந்த அளவிற்கு இருக்கிறது அமரர்கள் குறித்து ஆய்வே இல்லை மலக்குகள் அவர்களின் மூலமாக நன்மை தீமை இந்த ஜனநாயகத்திற்கு கொடுக்கப்படுகிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துல பெருமானாரை தவிர மற்ற சகாபாக்களும் வழக்குகளை பார்த்தார்கள் வரலாறு உண்டு ஜைது பின் ஹாரிசா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர் ஷாமுக்கு அழைத்து சென்று குரானை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அழைத்து சென்று ஒரு கயவன் தனி அறையிலே அவரை பூட்டி ஜெய்துபின் ஹாரிசாவை பூட்டிவிட்டு சொன்னான் நான் உன்னை கொலை செய்வதற்காக வந்திருக்கிறேன் என்று வாளை எடுக்கிறான் நிராயுத பாணியாக இருக்கிற ஜெய்துபின் ஹாரிசா வேறு வழி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது வாளை ஓங்குகிற பொழுது யார் ரஹ்மானனா என்னுடைய ரப்பே நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்ல உள்ளிருந்து ஒரு சப்தம் வந்ததாம் வைகக்லா தத்துழுகு நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா நாசமா போனவனை கொலகுல செஞ்ச அங்கே இங்கே திரும்பி பார்க்கிறார் ஒரு ஆணை காணா மீண்டும் வெட்டி விடலாம் என்று போகிற பொழுது வைஹக்லா தத்துழுகு கொலை செய்து விடாதே சரி மனப்பிரமைதான் என்று நினைத்துக் கொண்டு வாளை ஓங்குகிற பொழுது எவன் வாளை ஓங்கினானோ அவன் தலை கீழே விழுகிறது ஜெய்துமன ஹாரிசா திரும்பி பார்க்கிறார்கள் ஒரு மனிதன் நிற்கிறார் மன்னன்த நீங்கள் யார் என்று கேட்கிற பொழுது அண்ண ஜிப்ராயில் நான் தான் ஜிப்ராயில் ஜிப்ராயில் அழகி சலாத்தி உலகத்திலே பார்த்தவர்கள் நான்கு பேர்கள் அதில் ஒன்று ஜெய்துமன ஹாரிஜா நான் தான் ஜிப்ராயில் இந்த ஜிப்ராயிலின் குறித்து மலக்குகளை குறித்து இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறதா இல்லை இன்னும் ஒருபடி சொல்வதானால் குரான் என்ன சொல்கிறது மனிதனால் படைக்கவே முடியும் என்று சொல்கிறது இதுவரைக்கும் இல்லை ஆனால் முடியும் அல்லாஹ் அஹ்சனுல் காலிகின் والتين والزيتون وطور سينين وهذا البلد الامين لقد خلقنا الانسان في احسن تقويم அழகா படிக்கிறது அல்லாஹ்னால தான் முடியும் ஒரு பொருள்ல இருந்து என்னொன்னு கலந்து வேற ஒண்ணு உருவாக்குவான் என்னென்ன உருவாக்குவான் ஆனா மூலத்தை கண்டுபிடிக்க முடியுமா அல்லாஹ் அஹ்சனுல் காலிக்கின் அந்த அளவிற்கு இன்றைக்கு விஞ்ஞானம் செல்லவில்லை நடந்த விஞ்ஞானத்தையும் அல் குர்ஆன் பேசுகிறது இனி நடக்க இருக்கிற விஞ்ஞானத்தையும் அல் குர்ஆன் பேசுகிறது குர்ஆனை ஆய்வு செய்வோம் அதற்குள் இருக்கிற விஞ்ஞான கருத்துக்களை எடுப்போம் பெருமானார் சொன்னார்கள் கொஞ்ச நேர ஆய்வு ஓராண்டு வணக்கத்தை விட மேலானது என்றார்கள் சிறிது நேர ஆய்வு ஓராண்டு வணக்கத்தை விட மேலானது கல்வி படிக்கிற மாணவர்கள் குர்ஆனை புரட்டுங்கள் ஆய்வு செய்யுங்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆய்வுத்திறனை அதிகமாக்கி தந்தருள்வானாக இன்றைய மசாயில் ஒருத்தர் பஜ்ரு தொழுகையில கடைசியில வந்துட்டார் அத்தகையத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க சுண்ண தொழுதுட்டு வர முடியாது சுண்ணத் தொழுதுட்டு வர முடியாது இப்ப என்ன செய்யறது சுண்ணத்தை உற்ற வேண்டியது நேரா வந்து பரலிலே கலக்க வேண்டும் பிறகு சுண்ணத்தை கலா செய்ய வேண்டுமா என்றால் இல்லை இதை போன்ற இன்னொரு மசாயில் ரெண்டாவது ரக்காத்துல ஒருத்தர் உட்காராம எந்திரிச்சிட்டார் மீண்டும் உட்கார கூடாது உட்கார்ந்தா தொழுக பசாதாயிடும் ஆயிடும் ஏன்னா ரெண்டாவது ரக்காத்துல உட்கார்றது வாஜிபு நிக்கிறதுங்கிறது பரல் ஃபர்ல்ல இருந்து வாஜிபுக்கு வரக்கூடாது உயர்வா இருக்கிற ஆளு கீழே இறங்கக்கூடாது ஃபர்ல்ல இருந்து வாஜிபுக்கு வரக்கூடாது அப்படி வந்து விட்டால் தொழுகை பசாதாகிவிடும் இதை போன்று ஒரு மனிதர் வித்திர மட்டும் விட்டுட்டார் வித்திர விட்டுட்டார் இஷானா தொழுதாரு வித்திர விட்டுட்டார் அதற்கு கலா இருக்கிறதா என்றால் வித்திற்கு மட்டும் கலா இல்லை ஒருத்தர் இஷாவோட விட்டுருந்தாரு அப்ப கலா தொழுகிற பொழுது இஷாவையும் தொழ வேண்டும் வித்திரையும் தொழ வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை தந்தருள்வானாக வாஹ்ரு தாவானில் இல்லாஹ் ரபுல் ஆலமீன் اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم أنت السلام منك السلام وإليك يرجع السلام تبارك ربنا وتعاليت وتعلمت يا ذا الجلال والإكرام رب اغفر لي ذنوبي يا رب العالمين ربنا يغفر لنا ذنوبنا يا رب العالمين ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم